الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه இஹ்லாசுடன் நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் ஏனென்றால் தௌபா என்பது ஒரு ஐபாதத் ஒரு வணக்க வழிபாடு எல்லா வணக்க வழிபாடுக்கும் மூலரகமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமானது மன தூய்மை இஹ்லாஸ் இந்த மன தூய்மை